எமது நீதி தவறான எம் பள்ளி மாணவர்கள் வீதிவிடங்க பெருமானின் அருளால் ஒரு குழந்தையை பெற்று அக்குழந்தைக்கு வீதிவிடங்கன் என்று பெயரிட்டு தன் மனைவி தியாகவல்லியுடன் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வருகிறார் தன் மக்களின் குறைகளை தீர்ப்பதிலும் ஏழை மக்களை காப்பதிலும் தானம் தர்மம் செய்வதிலும் தன்னிகரற்ற அரசராக அரச நீதிக்கு எடுத்துக்காட்டாக நீதி தவறாத மன்னராக வாழ்ந்து வந்தார் தன் மக்கள் தன்னை எளிதாகவும் விரைவாகவும் சந்திப்பதற்கு வசதியாக அப்பன் கோட்டை வாயிலில் ஒரு ஆராய்ச்சி நிலையை கட்டி வைத்து நீதி வழங்கி வந்தார் அந்த ஆராய்ச்சி நிலையை யாரெடுத்தாலும் பாரபட்சமின்றி குறை கேட்டு நீதி வழங்கி வந்த மன்னன் நாட்டிலும் சோதனை வந்தது அச்சோதனை என்ன என்று சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க ராஜாதி ராஜ சோழகுல சிலர மன்னன் மனு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அமருங்கள் அமைச்சர்களே அமருங்கள் அமைச்சர்களே நம் நாட்டின் நிலை குறித்து நம் ஒற்றர்களை அனுப்பி அறிந்து வர சொல்லியிருந்தேனே ஆம் பண்ணா நம் ஒற்றர்கள் நம் நாட்டின் நான்கு பக்கங்களுக்கும் சென்று நம் நாட்டின் நிலை குறித்து அறிந்து வந்துள்ளனர் அச்செய்தி நமது நாட்டிற்கு மேலும் வலு சேர்த்தது போல் இருக்கிறது அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சரே அப்படி என்ன செய்திகளை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்தார்கள் மகாராணியாரே நம் மன்னனின் குடிந்த ஆட்சியால் திருவாரூர் வீடுகள் எல்லாம் விழாக்கோளம் கொண்டுள்ளது வீடுகளில் எல்லாம் விருந்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை மகாராணியாரே ஜாதிகள் பல விருப்பினும் சக்கரவில்லை குழந்தைகள் பெற்றோர் சொல் கேட்டு நடக்கின்றனர் கணவன்மார்கள் மனைவியரை மதித்து வருகின்றனர் பறவைகளும் விலங்குகளும் கூட நீதி தவறாமல் வாழ்ந்து வருகிறது மன்னா அமைச்சரே நமது ஒற்றர்கள் செவிக்கு இனிமையான செய்தியைத்தான் கூறியிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி அமைச்சர்களே கோவில் திருப்பணிகளும் இறைவனுக்கு செய்யும் முக்கால பூஜைகளும் சரிவர நடைபெற்று வருகிறதா ஆமண்ணா சிவாயணம் என்ற மந்திரத்தை ஓடி இக்கால பூஜைகளும் ஒழுங்காக நடைபெற்று வருவதால் மக்கள் அகப்பினியும் புறப்பினியும் இன்றி சிறப்புற்று வாழ்கின்றனர் மன்னா அப்படி என்றால் நமது மக்கள் இறைவனின் அருளால் குறையின்றி வாழ்கிறார்கள் அப்படித்தானே குற்றமற்ற கொற்றவனே என்றும் தாழாது தளராத ஆட்சி புரியும் தங்கள் ஆட்சியில் மக்களுக்கு ஏது குறையும் அண்ணா அது மட்டும் இல்லை மன்னா அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணிக்கு தாங்கள் செவி சாய்த்து நீதி வழங்கி ஆட்சி செய்து வருவதால் தங்களை தங்கள் குலதெய்வத்திற்கு ஒப்பாகல்லவா போற்றுகிறார்கள் அமைச்சரே அளவுக்கு மீறிய புகழுரை பெருமைப்படுத்தி பேசுவதில் நீர் திறமைசாலி என்றே நினைக்கிறேன் ஒரு சாதாரண மனிதனை தெய்வத்திற்கு ஒப்பாக கூறுவது நியாயமில்லையே அரசே நீதி உள்ள இடத்தில் தெய்வம் குடியிருக்கும் தெய்வம் உள்ள இடத்தில் நீதி குடியிருக்கும் என்பார்கள் பெரியோர்கள் அதன் அடிப்படையில் பார்த்தால் நீதியை நிலையாக கொண்டு ஆட்சி புரியும் தங்களிடம் தெய்வம் இருப்பதும் தாங்களே மக்களுக்கு தெய்வமாக காட்சியளிப்பதிலும் தவறில்லையே கண்ணை இணை காப்பதிலும் மக்களை மன்னன் காப்பதிலும் ஒரு வியப்பம் இல்லையே அரசு குடிமக்களின் வாழ்வை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இரவு பகல் பாராது தாங்கள் ஆட்சி புரிந்து வருவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அம்மா ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் அவர்களை சரி செய்யும் பொருட்டு தண்டனை தந்து வழிநடத்தி செல்கிறீர்கள் அதனால் நாடும் நாட்டு மக்களும் பயமின்றி நிம்மதியாக வாழ்கிறார்கள் மன்னா முறை செய்து காப்பாற்றுவதுதானே மன்னனது கடமை மன்னனே முறை தவறிவிட்டால் அறம் தவறிவிடும் நீதி இல்லாமல் மறைந்து போகும் அதனால் தான் நீதியை காப்பதில் நான் முழு கவனமுடன் செயல்படுகிறேன் மன்னர் மன்னா வணக்கம் கலைகளையும் கல்வியும் கற்க சென்றிருந்த நம் இளவரசர் அமைச்சருடன் நம் அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படியா எங்கே என் மகன் இதோ வந்து கொண்டிருக்கிறார் போலே தாயை தங்களை வணங்குகிறேன் இதுவிடங்கா என் அன்பு மகனே வருக வருக உன் வருகை இந்த அரண்மனையை அலங்கரிக்கட்டும் மகனே வீதிவிடங்கா உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது நீ இல்லாத நாட்கள் எங்கள் வாழ்வை வெறுமையாகவே இருந்தது அது மட்டுமல்ல கண்ணே இந்த அரண்மனையும் கலை இழந்தே காணப்பட்டது என்ன செய்வது இந்த கலைகளையும் கல்வியையும் நீ கற்று தேர வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் பிரிவை கடினப்பட்டு தாங்கிக் கொண்டிருந்தோம் வீதி விடுங்கா கலைகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து விட்டாய் அல்லவா அதில் சந்தேகம் தம்பி அனைத்து கலைகளையும் ஐயம் தெளிவுபட என் அறிவுக்குள் புகுத்து விட்டாய் என் குருநாதர் மன்னா நம் இளவரசர் வயதில் சிறியவர் என்றாலும் அறிவு வீரம் கருணை திருவரு போற்றும் விதம் என அனைத்திலும் மிகவும் உயர்ந்ததாகவே இருக்கிறாராம் அது மட்டுமில்லை மன்னா தேரேற்றம் குதிரேற்றம் வாய்ப்பயிற்சி விழிப்பயிற்சி என அனைத்து பயிற்சிகளிலும் மிகச் சிறப்பாக பயிற்சி பெற்றிருக்கார் என்று பயிற்றுக்கூட ஆசிரியர்களே நம் இளவரசியை குறித்து ஒரு புகழாரமே சூட்டிவிட்டனர் அப்படியா இவற்றை கேட்கும் போதே என் உடலும் உள்ளமும் பூரைப்படுகிறது தீதிவிரண்டா வெகு நேரம் பயணித்த கலைப்பு உன் முகத்தில் தெரிகிறது சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்துக்கொள் ஆமாம் வீதிவிடங்கா சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்துக்கொள் இல்லை அம்மா என் நண்பர்களை எல்லாம் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே அந்த திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள வீட்டு விடைய பெருமானை தரிசித்து விட்டு வருகிறேன் தந்தையே தாயே எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படியா சரி சென்று வா விடங்கா நீ தேரில் செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் உன்னால் மற்றவர்களுக்கும் மற்றவர்களால் உனக்கும் எந்த ஆபத்தும் நேரா வண்ணம் கவனமாக சென்று வா ஆமாம் விடங்கா கவனமாக சென்று வர வேண்டும் சரி தாயே அமர்ந்த அமைச்சர்களே பெருமை மிக்க பேரறிவாளர்களும் புலமை மிக்க பெரும்புலவர்களும் அமைச்சர்களும் அமர்ந்திருக்கும் இந்த அரசவையில் நம் நாட்டின் நிலை குறித்து சில திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்யலாம் என நினைக்கிறேன் அதனால் தாங்களும் ஏதாவது ஆலோசனை கூற நினைத்தால் இங்கு தாராளமாக கூறலாம் மன்னா நமது படைபலத்தை பலப்படுத்த ஆள்பலமும் ஆயுத பலமும் அதிகப்படுத்தினால் நல்லது என நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை மன்னா எதிர்கால மக்களின் நல்வாழ்விற்கு கல்வித்துறையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினால் நலமாக இருக்கும் என கருதுகிறேன் அண்ணா நம் நாட்டின் வறுமையே வராமல் இருக்க ஆங்காங்கே நீர்ப்பாசன வசதிகளை அதிகரித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன் அமைச்சர்களே சற்று உற்று கவனியுங்கள் என்றுமே ஒழித்திராத நீதிமணி நோக்கம் இன்று வில்லதிர ஒழித்துக் கொண்டிருக்கிறது அரசே ஏதோ நடக்கக்கூடாத விபரீதம் நடந்துவிட்டது போல் தெரிகிறது காவலர்களை அனுப்பி பார்த்து வர சொல்லுங்கள் அமைச்சரே காவலர்களை அனுப்பி என்னவென்று பாருங்கள் ஆகட்டும் மன்னா அப்படி என்னதான் நிகழ்ந்திருக்கும் கேட்பதற்கே பெரும் விசித்திரமாய் அல்லவா இருக்கிறது அமைதியாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் நம் நாட்டில் ஆராய்ச்சி மணி அடித்து நீதி இருக்கும் அளவிற்கு அப்படி என்ன அநீதி நடந்திருக்கும் ஒன்றும் புரியவில்லையே அரசே உங்களை வணங்குகிறேன் ஒரு தாய்ப்பசு வெகு நேரமாக ஆராய்ச்சி மணியை அடித்துக் கொண்டிருக்கிறது என்ன என் அரண்மனையின் ஆராய்ச்சி மணியை ஒரு தாய்ப்பசு அடித்துக் கொண்டிருக்கிறதா அப்படி என்ன அந்த தாய்ப்பசுக்கு நிகழ்ந்திருக்கும் ஆமண்ணா இதுவரை நடந்திராத ஒரு விசித்திரம் நடந்திருக்கிறதே நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நான் அறிவேன் அப்படியா கொஞ்சம் விவரமாக கூறுங்கள் தங்கள் மைந்தன் திருவாரூர் கோயில் சென்று திரும்பி வரும் வேளையில் அரசு நீதியில் ஒரு இளம் பசும் கன்று ஒன்று இளவரசர் ஓட்டி வந்த தேர் சக்கரத்தில் அகப்பட்டு அகால மரணம் அடைந்து என்ன என்ன அப்படி என்றால் அக்கன்றை இழந்த தாய்ப்பசுதான் தங்களிடம் முறையிடவே இங்கு வந்து ஆராய்ச்சி மணியை அடித்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறதே மன்னா என்ன கூறுகிறீர்கள் அமைச்சரே என் மைந்தன் ஓர் உயிரை கொன்றுவிட்டானா இதை கேட்கும் போது நஞ்சுண்டவன் உடலில் பாயும் நஞ்சை போல் என் உயிரை கொள்கிறது அரசே பதற்றம் அடையாதீர்கள் நம் மகன் எந்த உயிரையும் கொலை செய்யும் அளவிற்கு கொடுமணம் படைத்தவன் இல்லை அதை தாங்கள் மறந்து விடாதீர்கள் தியாகவல்லி சற்று பொறுமையாக இரு இதுவரை சோழ பேரரசின் ஆட்சி சிறப்பை மக்கள் வாயார புகழ்ந்து கூறுவதனையே கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்று என் மைந்தனே அரசே தாங்கள் சிறிதும் வருந்த வேண்டாம் இளவரசர் செய்த குற்றம் நமது அரசால் ஏற்பட்டதன்று ஆமண்ணா ஆட்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை இதை குறித்து தாங்கள் வருந்த வேண்டாம் அண்ணா என் ஆட்சியில் அநியாயமாக ஒரு கன்று இறந்து விட்டது இதை விட வேறு என்ன கொடுமை நடக்க முடியும் எங்கே அந்த பாதகத்தை பிரிந்த வீதி விடங்கள் அரசே அவசரம் வேண்டாம் அவசரம் அழிவுக்கு சத்ரு யாகவல்லி குற்றம் புரிந்தவன் கொற்றவனின் மைந்தனாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவான் அநியாயமாக ஒரு உயிரை கொன்ற இந்த கொற்றவனின் மைந்தனை தண்டிப்பதுதான் இதற்கு சரியான வழி அரசே விடங்கனின் எதிர்பாராத விதத்தை எவ்வாறு நீங்கள் அநியாயம் என்று கூற முடியும் கன்றை கட்டி வைக்காமல் வெளியே அலைந்து பிரிய விட்டது பசுவன் சொந்தக்காரருடைய குற்றம் பேர் சென்ற அரச வீதி மாடுகள் மேயும் இடம் என்று அரச வீதியில் மாடுகளை மேய விட்டது அவருடைய மற்றொரு குற்றம் இந்நிலையில் நம்மகன் எவ்வாறு குற்றவாளியாக முடியும் ஆமண்ணா அரசா கூறுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது பேரை ஓட்டி வரும் வேளையில் கன்று திடீரென்று வீதி ஓடி வரும் என்றோ ஓடி வந்து சக்கரத்தில் சிக்கும் என்றோ எவரும் எதிர்பார்த்திருக்க முடியாதல்லவா ஆமண்ணா இந்நிலையில் இளவரசர் மட்டும் எவ்வாறு எதிர்பார்த்திருக்க முடியும் அப்படி எதிர்பார்த்திருந்தாலும் வேகமாக சொல்லும் தேரினை திடீரென நிறுத்ததான் முடியுமா அமைச்சரே ஒரு நாட்டை ஆளும் மன்னனின் மைந்தன் என் நிலையிலும் தன் நிலையில் இருந்து கவனம் சிதறக்கூடாது சிதறினால் இந்நிலைத்தான் அமைச்சர்களே நீங்கள் என்ன கூறினாலும் சரி வீதிவிடங்கன் கன்றை கொன்றது குற்றம் குற்றமே மனிதன் ஒரு ஊரை தெரிந்துதான் கொள்ள வேண்டும் என்பதில்லை தெரியாமல் கொன்றாலும் அது குற்றமே இப்பொழுது அந்த பசுவின் பேரத்தை போக்க என்ன வழி முதலில் அதற்கு விடை கூறுங்கள் அரசு தாங்கள் இவ்வாறு வருந்துவதால் இதற்கு தீர்வு காண முடியாது கன்றை கொன்ற பாவத்திற்கு கழுவாயாக வேதிர் வகுப்பில முறைப்படி இளவரசரை நடக்கச் செய்வதே அறநெறியாகும் தளபதியாரு உமது பேச்சு வேடிக்கையாக இருக்கிறது வேதியர் கூறிய முறைப்படி வீதி விடங்களது குற்றத்திற்கு கழுவாய் தேடினால் கன்றை இழந்த பசுவின் பேரம்தான் நீங்கிவிடுமா என் மகன் என்பதற்காக நீர் சொல்லும் அறிவுரைப்படி நான் நடந்தால் என் நாட்டின் நீதி அழிந்து விடாதா மனுவில் கூறும் நீதிமுறை இந்த மனுவென்னால் அழிக்கப்பட்டு விட்டது என்ற குற்றம் என் மீது வந்து சேராதா எங்கே அந்த வீதி விடங்கன் அவனை இழுத்து வாருங்கள் அரசவைக்கு அரசே அமைச்சர்களே நான் மாபெரும் கொடுமையை செய்துவிட்டேன் ஆனால் இதை நான் திட்டமிட்டு செய்யவில்லை இது என் சக்திக்கு மீது நிகழ்ந்த எதிர்பாராத கொடுமை இதற்காக தங்களிடம் நான் கரம் கூட்டி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் நீதிவிடங்கா நீ மன்னிப்பு விட்டால் நீ செய்த குற்றம் இல்லை என்று ஆகிவிடுமா மன்னிக்க வேண்டும் அரசே நான் குற்றம் செய்யவில்லை என்று ஒருபோதும் கூற மாட்டேன் இது எதிர்பாராமல் நடந்த விபத்து இருந்தாலும் இது என்னால் நடந்த பாவச்செயல் இச்செயலால் ஒருபோதும் என் தந்தைக்கு பழிச்சொல் ஏற்பட விடமாட்டேன் அரசே நீங்கள் எந்த தண்டனையை கொடுத்தாலும் அது நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அமைதியாக இரு சிறு பிள்ளை நீ அரசே ஒரு கன்றின் உயிருக்காக தவமாய் தவமிருந்து பெற்ற நம்மகளை தண்டிப்பது முறையா வேத முறைப்படி செய்வதுதானே முறையான செயல் தயவு செய்தேன் வார்த்தைக்கு செய்தி தாயுங்கள் மன்னா யாகவல்லி திரும்ப திரும்ப பேசி என்னை வருத்தப்படுத்தாது நீ நீதியை எடுத்துக் கூறவில்லை நான் குற்றம் அடைய வேண்டிய வழியை கூறுகிறாய் இறைவன் திருக்கோயில் கொண்டிருக்கும் இந்த திருவாரூரில் பிறந்த பெருமை மிக்க ஒரு உயிரை நம் மைந்தன் கொண்டிருக்கிறான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பதுதான் நீதி தவறாத மன்னனது கடமை அரசு அறியாத பிள்ளை தெரியாமல் சில பிள்ளையை மன்னித்து மறு பரிசீலனை செய்ய வேண்டும் இளவரசன் இந்த பாவச்சூலுக்கு ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டாம் ஆமாம் கண்டிப்பாக பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும் கன்றை இழந்து தவிக்கும் அந்த பசுவின் தூரத்தை இந்த குற்றவாளியின் தந்தையாகிய நானும் அனுபவிக்க வேண்டும் இதுதான் இதற்கு சரியான பரிகாரம் ஐயோ அண்ணா என்ன வார்த்தை போய்விட்டீர்கள் யாரும் குறுக்கிடாதீர்கள் இந்த மனு சக்கரவர்த்தியின் அரசாட்சியில் எல்லா மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும்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 இல்லை அரசரின் ஆணைக்கு கட்டுப்பட்டாரா இதோ உண்மையுடையில் அவசரமாக என்னை அழைத்தீர்களாமே ஆமாம் தளபதியாரு இளவரசருக்கு நேர்முள்ள கொடுமை உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த கொடுமையை நினைத்துதான் நான் உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறேன் மகாராணி இனி அழுது பயனில்லை அவசரமாக செயல்பட வேண்டும் எப்படியும் இளவரசரை காப்பாற்றியே ஆக வேண்டும் சொல்லுங்கள் மகாராணி நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளிடங்கள் கடமையாற்றுகிறேன் இப்பொழுதே சிறைச்சாலைக்கு சென்று இரவு முடிவதற்குள் இளவரசரை மதுரைக்கு கொண்டு போய்விடுங்கள் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்தாருங்கள் என் முத்திரை மோதிரம் யார் கேட்டாலும் இது மகாராணியின் கட்டளை என்று கூறுங்கள் ம் விரைந்து செல்லுங்கள் உத்தர மகாராணி இளவரசே இளவரசே யாரது தளபதியாரா என்ன செய்தி ஏதோ அவசரமாக வந்திருப்பது போல் தெரிகிறது ஆமாம் இளவரசே நாட்டின் எதிர்கால சக்கரவர்த்தி நீங்கள் தங்களை சிறைச்சாலையில் பார்க்கும் பொழுது என் மனம் பெரிதும் வேதனை அடைகிறது இதோ பாருங்கள் மகாராணியாரின் முத்திரை மோதிரம் தங்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து மதுரைக்கு கொண்டு போய்விட மகாராணியார் எனக்கு உத்தரவிட்டுள்ளார் தளபதியாரே என்ன கூறுகிறீர்கள் என் உள்ள அளவு கடந்த பாசத்தால் என்ன செய்வது என்று அறியாமல் இப்படி செய்ய என் அன்னை உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இது சட்டப்படி குற்றமாகும் தயவு செய்து இதில் சென்று விடுங்கள் இளவரசே காலம் தாமதிக்காதீர்கள் காலம் தாமதிக்க தாமதிக்க உங்கள் உயிருக்கு ஆபத்து நான் சொல்வதை கேளுங்கள் என்னுடன் புறப்படுங்கள் வாயு வேகத்தில் விரைந்து செல்லக்கூடிய குதிரைகள் வெளியில் தயாராக இருக்கின்றன தளபதியாரே நான் மகாராஜாவின் கட்டளைப்படி ஒரு மரண தண்டனை கைதி நான் எப்படி உங்களுடன் வருவது வேலையே பயிரை வேகின்ற உங்களது செயலுக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன் நான் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இருக்கிறேன் தங்களை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்னுடன் வாருங்கள் இளவரசு நான் ஒருபோதும் உங்களுடன் வரமாட்டேன் நான் தங்களை அழைத்துச் செல்லாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்னுடன் வாருங்கள் வேண்டாம் தளபதியாரே வேண்டாம் நீங்கள் திருந்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன் இங்கிருந்து சென்று விடுங்கள் நான் மகாராணியாரின் கட்டளை நிறைவேற்றியே தீருவேன் வாருங்கள் என்னுடன் வேண்டாம் தளபதியாரே வேண்டாம் இளவரசே என்ன செய்கிறீர்கள் என்னை ஏன் சிறையில் அடைக்கிறீர்கள் உண்மை சிறையில் அடைக்கும் சூழ்நிலைக்கு என்னை யாராக்கி விட்டீர்கள் இளவரசே தங்களை காப்பாற்றவே நான் இங்கு வந்துள்ளேன் நான் சொல்வதை கேளுங்கள் தளபதியாரே நான் மகாராஜாவின் கட்டளை ஒருபோதும் மீற மாட்டேன் சபாஷ் வீதி விடங்கா சபாஷ் என் வீர மகன் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் ராஜ துரோகம் செய்ய துணிந்த இந்த தளபதிக்கு தக்க பாடத்தினை புகட்டி விட்டாய் வீதி விடங்கா உன் வீரத்தையும் ராஜ விசுவாசத்தையும் கண்டு நான் பூரிப்படைகிறேன் மகனே வீதி விடங்கா வீதி விடங்கா ஓ மகாராணியாரா இந்த நேரத்தில் எதற்கு இங்கு வந்தாய் என் மகனை விடுவித்து என்னுடன் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் ஓ அப்படியா உன் மகனை யாரும் கை விலங்கிட்டு அடைத்து வைக்கவில்லை அவன் வாளுடன் சுதந்திரமாகத்தான் இருக்கிறான் அவன் வந்தால் உன் விருப்பம் போல் அவனை நீ எங்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல் மகனை வீடு விடங்கா நான் சொல்வதை கேள் ஈவிரக்கமின்றி கொலை செய்ய துடிக்கும் கல்லஞ்சம் படைத்தவர்கள் ஆட்சி புரியும் இந்நாட்டில் நாம் இருக்க வேண்டாம் கருணையே வடிவான என் பெற்றோர்கள் அரசாலும் நாட்டிற்கு சென்று விடுவோம் மகளே வா மன்னிக்க வேண்டும் தாயே தாயன்று கீழாக இந்த வயகத்தில் ஒன்றுமில்லை நான் உங்கள் பாசத்திற்கும் மந்திற்கும் என்றும் கட்டுப்பட்டவன் ஆனால் தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதும் ஒரு தலைவனின் கடமை அல்லவா தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று அறிவுரை கூர்ந்து நீங்களே தந்தை சொல் நீங்க சொல்லலாமா ஐயோ மகனே ஏன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாய் நீ இல்லாமல் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன் அரசு அரசு என்ன செய்தி ஏன் இந்த பதற்றம் நாளை காலையில் அரசு கட்டளையை நிறைவேற்ற நீ தலைமை அமைச்சர் இளவரசரின் உயிரை பறிக்கும் செயலை தன்னால் செய்ய முடியாது என்று தன் உயிரை தானே வாய்த்துக் கொண்டார் அரசு என்ன தலைமை அமைச்சர் இறந்து விட்டாரா மிகவும் பரிதாபமான செய்தி அல்லவா கூறியிருக்கிறீர் தலைமை அமைச்சர் இறந்து விட்டாரா ஆமாம் இளவரசி ஆமாம் நான் என்ன செய்வேன் ஓர் உயிரை கொண்ட பாவத்திற்கு என்னையே கொடுத்து பரிகாரம் தேடவிருக்கும் இந்நேரத்தில் என் பொருட்டு இன்னும் ஒரு உயிர் பலியா இறைவா இது என்ன சோதனை கேட்டீர்களா அரசே தலைமை அமைச்சரின் செயலை கண்முன் வளர்ந்த பிள்ளையின் உயிரை பறிக்க முடியாமல் தன்னுயிரை விட்டு விட்டாராம் ஆனால் நீங்கள் நம் குலத்திற்கே இருக்கும் ஒரே மகனை இப்படி கொலை செய்ய துடிக்கிறீர்களே இது நியாயமா தியாகவல்லி நான் தர்மத்தின் வழியை என் வழியாக கொண்டு ஆட்சி புரிபவன் இதில் பாசத்திற்கோ பந்தத்திற்கோ சிறிதும் இடமில்லை யாரெங்கே வணக்கம் அண்ணா தளபதியாரை விடுவித்து வீதி விடங்கனை இளவரசர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லுங்கள் உத்தரவம் அண்ணா ஐயோ மகனே மகனே வீதி விடங்கா என்னை விட்டு செல்லாதே தளபதியாரே தலைமை அமைச்சர் விட்டு சென்ற அந்த காரியத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும் வேண்டாம் மகாராஜா வேண்டாம் நான் செய்திருக்கும் இந்த மாபெரும் குற்றத்திற்காக மரண தண்டனையும் ஏற்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நாட்டின் எதிர்கால சக்கரவர்த்தி கொல்ல நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி என்றால் இந்த காரியத்தை நான் தான் செய்ய வேண்டும் என்று அந்த இறைவன் விரும்புகிறான் போல இருக்கிறது தளபதியாரே நாளை காலை குறித்த இடத்தில் குறித்த நேரத்தில் கட்டளை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்குரிய ஏற்பாடுகளை மட்டும் நீங்கள் சென்று கவனியுங்கள் ஆகட்டும் அண்ணா இப்போது நீங்கள் செல்லலாம் உத்தரவு அண்ணா அரச நீதிக்கு கட்டுப்பட்ட இளவரசன் தன் தாய் எத்தனை முறை கெஞ்சினாலும் அழுதாலும் தன் தந்தையின் சமநீதி சட்டத்தை காக்க தன் முன்னேறே மிக துணிந்து விடுகிறார் இருப்பினும் மன்னையர் காக்கும் மன்னன் தன் மகன் மீது கொண்ட பாசத்தினால் நீதியை சிறிது திருத்தி அமைத்தாரா மன்னரின் முடிவுதான் என்ன இதோ இனி கதிபலை நடக்காத இனியும் நடக்க முடியாத கொடுஞ்செயல் அல்லவா நடக்கப் போகிறது இவற்றை கண்டு தடுக்கவும் முடியாமல் எதிர்க்க தைரியமும் இல்லாமல் இப்படி மொத்த மரங்களை நின்று கொண்டிருக்கிறோமே மன்னா தயவு செய்து உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ விடுங்கள் மக்களே வீதி விலங்கன் உங்களுக்கு இளவரசன் என்றால் அவன் எனக்கு மகன் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் என்ன செய்வது சமநீதி சட்டத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் அல்லவா நான் இருக்கிறேன் சட்டம் யாருக்கு வேண்டும் இந்த சட்டம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரமாய் தெரிந்தே பாவம் செய்வதுதான் உங்கள் சட்டமா தியாகவல்லி நீ எதற்காக இங்கு வந்தாய் மகாராஜா இன்று நீங்கள் செய்ய போகும் காரியம் ஒரு அபூர்வ வரலாற்று நிகழ்ச்சி அல்லவா அதை பார்த்து நாட்டு மக்கள் எல்லோரும் கண்ணீர் மலர் தூவ காத்திருக்கிறார்கள் இந்த அரிய காட்சியை காணத்தான் நானும் இங்கு வந்திருக்கிறேன் என்ன நான் செய்ய போவது அபூர்வ காட்சியா என்ன பேசுகிறாய் தவமாய் தவமிருந்து பெற்ற அன்பு மகன் மீது தந்தையே தேரை ஏற்றி கொலை செய்வது இந்த உலகத்தில் இதுவரை காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி அல்லவா தியாகவல்லி நீ இந்த நாட்டின் மகாராணி என் நிலையை சற்று புரிந்து கொள் இல்லை மகாராஜா இல்லை நான் மகாராணி இல்லை மரண தண்டனை அடைந்த ஒரு மகனை காப்பாற்ற துடிக்கும் ஒரு சாதாரண தாய் நான் உங்கள் ஆட்சியின் கீழ் வாழும் ஒரு அபலை குடிமகள் தன் மகனுக்காக மகாராஜாவிடம் மண்டையிட்டு மடிப்பிச்சை கேட்கிறார் கருணை காட்டி என் ஒரே மகனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அவனை அழைத்துக் கொண்டு உங்கள் நாட்டை விட்டே நான் சென்று விடுகிறேன் தியாகவல்லி உனக்குள்ள துக்கத்திலும் துயரத்திலும் என் துக்கம் ஓர் எல் முனையளவு கூட குறைந்ததல்ல நீ ஒரு மகனுக்கு மட்டும் தாயாக நின்று பேசுகிறாய் ஆனால் நானோ நாட்டு மக்களுக்கெல்லாம் தலைவனாகவும் காட்டில் வாழும் விலங்குகளுக்கும் பிராணிகளுக்கும் தந்தையாகவும் விளங்குகிறேன் ஒரு புறாவை காக்க தன் உடலையே தராசில் வைத்து காத்த சோழ பெருமன்னர் சிபி சக்கரவர்த்தியின் வழியில் வந்த மன்னன் நான் சமநீதி சட்டத்தை காக்க வேண்டியது எனது கடமை அல்லவா போதும் நிறுத்துங்கள் பசுவின் கண்ணீரை துடைக்க நினைத்த நீங்கள் இந்த அபலை தாயை கண்ணீரில் தரைக்க துணிந்து விட்டீர்கள் இது இரக்கம் பாசம் கருணை என எந்த உணர்வும் இல்லாத உங்களை உங்களிடம் இனி நான் பேச தயாராக இல்லை நீங்கள் கடமையை செய்ய செல்லுங்கள் தியாகவல்லி உன் மனதை தேற்றிக்கொள் நான் வருகிறேன் மகனே வீடுவிடங்கா நீ வளர்ந்து பெரியவனானதும் உன் மாமன் மகள் மங்கையர்கரசியை உனக்கு மனமுடித்து நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இன்று என் ஆசையெல்லாம் நிராசையாகிவிட்டது மகனே போருக்கு செல்லும் புதல்வனுக்கு வீரகங்கனம் கட்டி வெற்றி மாலை அணிவித்து பெற்ற தாய் அனுப்பி வைப்பாளாம் ஆனால் நானோ மரணத்திற்கு செல்லும் உனக்கு மாலை அணிவித்து வழி அனுப்புகிறேனே என்னை விட ஒரு அவலைத்தாய் இந்த உலகத்தில் யார் இருப்பார்கள் ஐயோ அம்மா அழாதீர்கள் அம்மா அழாதீர்கள் போர் என்றால் இறுதி வரை போராடி வெற்றி பெறும் பரம்பரை நம் பரம்பரை சாவென்றால் அதுவும் சரித்திர சாவென்றால் சலிக்காமல் தொடர்ந்து சந்திக்கும் மனதைரியம் படைத்தவர்கள் நாம் அம்மா நான் சரித்திர சாதனைக்கு செல்கிறேன் சமநீதியை நிலைநாட்ட செல்கிறேன் அம்மா அங்கு பாருங்கள் மணி நுச்சில் புலிக்குடியை பறக்க விட்டு என் தந்தை மனு சக்கரவர்த்தி ஒரு நீதி தேவனை போல் வருகிறார் பாருங்கள் அம்மா பாருங்கள் எனக்கு நேரமாகிவிட்டது எனக்கு விடை கொடுங்கள் அம்மா ஐயோ மகனே வேண்டாம் மகனே வேண்டாம் வணங்குகிறேன் தங்கள் கடமையை ஆற்றுங்கள் இதோ தேர் சக்கரத்தின் அடியில் படுத்துக் கொள்கிறேன் ஐயோ மகனே மகனே ஐயோ மகனே வீடு விடுங்க என்னை விட்டு போய்விட்டாயா நான் பெற்றவா உன்னை நான் தவமாய் தவமிருந்து பெற்றேனே ஐயோ என் மகனே வீதி விடுங்கா உன்னை அள்ளி அணைத்த இந்த கைகளாலே உன்னை கொன்று விட்டேனடா என்னை மன்னித்து விடு தாயே கோமாதா நீ அனுபவிக்கும் புத்திர சோகத்தை இனி நானும் என் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தேன் தாயே கோமாதா இதற்கு ஈடாக என்னால் என் வாழ்வில் வேறு எதையும் கொடுக்க முடியாது இறைவா பெற்ற மகனை தந்தையே கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டாயே இதுதான் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த மன்னனுக்கு விதித்த விதியா சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த என் மகனை கன்று நோயிற்கு ஈடாக்கி விட்டாயே தாய் பசுவின் கண்ணீருக்கு கரைந்த உன் உள்ளம் இந்த தாயின் அழுகைக்கு நீ கரையவில்லையோ இனி என் மகனை பிரிந்து நாங்கள் எப்படி வாழ்வோம் கவலை வேண்டாம் உன் நீதி பரிபாலனத்தின் தூய்மையை சோதிக்கவே இந்த பசுவின் கண்ட சம்பவத்தை யானே நிகழ்த்தினோம் எமது சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் இனி இரண்ட கன்றும் உன் மகன் நீதிவிடங்கனும் தலைமை அமைச்சரும் உயிர் பெற்று எழுவார்கள் நீதிவிடங்கா எழுந்து நிலமன்னா உன் சமயத்தின் தனிச்சிறப்பு இந்த உலகம் உள்ளளவும் நினைத்து நிற்கும் இன்று முதல் நன்றி